ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பில் நாம் சித்திர மாதத்திலிருந்து ஆரம்பித்து பங்குனி மாதம் வரையிலும் செய்ய வேண்டியதான விரதங்களை அதை செய்ய வேண்டியதான முறையையும் அதற்கேன்னு புராணங்களில் உள்ள சரித்திரங்களையும் பார்த்துன்னு வரோம் அதில் இப்போது சித்திர மாதத்திலிருந்து ஆரம்பித்து பங்குனி மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதான ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விரதம் இந்த ஏகாதசி உபவாசம் நாம் ஏகாதசி உபவாசம் அல்லது ஏகாதசி விரதம் இப்படியெல்லாம் அதை சொன்னாலும் கூட நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த ஏகாதசி உபவாசமிருந்து செய்யக்கூடியதான விரதத்தை துவாதசி விரதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா காரணம் என்னென்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு உபவாசமிருந்து செய்யக்கூடியதான விரதத்தில் மூன்று பிரதானங்கள் இருக்குது மூன்று அம்சம் இருக்குது முதல்ல உபவாசமாக இருக்கணும் ரெண்டாவது பகவானை அர்ச்சிக்கணும் மூன்றாவது துவாதசி அன்னைக்கு காலம்பரை பாரணை பண்ணணும் இந்த மூன்று அம்சங்களோடு சேர்ந்தது தான் இந்த துவாதசி விரதம்னு பேர் இந்த மூன்றில் நாம் உபவாசம் நம்மால் சுத்தமாக இருக்க முடியல அப்படின்னா ஏதாவது திரவமாக எடுத்துக்கலாம் தோஷமில்லை தப்பு இல்லை ஏன்னா இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து மறுநாளைக்கு பாரணைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏகாதசி அன்னைக்கு சுத்தமாக உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணலை அப்படின்னா உபவாசம் இருந்ததற்கு அர்த்தமே கிடையாது அதற்கு பலனே கிடையாதுன்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே முடிஞ்சால் சுத்தமாக உபவாசம் இருக்கலாம் அல்லது திரவமாக எடுத்துக்கலாம் தோஷமில்லை பகவானை அர்ச்சிக்கணும் முடிஞ்சால் அர்ச்சிக்கிறது முடியலன்னா புராணங்கள் பாராயணம் பண்ணுறது அதனாலே தோஷமில்லை ஆனால் மறுநாளைக்கு காலை பாரணைங்கிறது மிக மிக முக்கியம் இந்த பாரணைங்கிறத பணினால்தான் நாம் உபவாசம் இருந்ததற்கோ பகவானை அர்ச்சனம் பண்ணதற்கோ பலன் உண்டு அப்படி துவாதசி அன்னைக்கு பாரணையை முக்கியமாக வச்சுண்டு இந்த விரதம் இருக்கிறதுனாலே இதற்கு துவாதசி விரதம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் பெயர் சொல்லியிருக்கா இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து செய்யக்கூடியதான துவாதசி விரதத்தை சாந்திரமானப்படி நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா சந்திரனை அனுசரித்து நமக்கு இந்த விரதத்தை காண்பிச்சிருக்கா இந்த இருபத்தி நான்கு துவாதசி விரதத்திற்கும் இருபத்தி நான்கு விதமான பெயர்களை நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சைத்திரம் சைத்திர மாதம் சுக்லபக்ஷ துவாதசிக்கு கூர்மத்வாதசின்னு பேர் சைத்திர மாதம் கிருஷ்ணபக்ஷம் வாமனத்வாதசி வைசாக மாதம் சுக்லபக்ஷம் விபூதி துவாதசி வைசாக மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஜாமதக்ஞத்வாதசி ஜேஷ்ட மாதம் சுக்லபக்ஷம் கோவத்சத்வாதசி ஜேஷ்ட மாதம் கிருஷ்ணபக்ஷம் ராகவத்வாதசி ஆஷாఢமாசம் சுக்லபக்ஷம் சுகதி துவாதசி ஆஷாఢமாசம் கிருஷ்ணபக்ஷம் வாசுதேவத்வாதசி ஸ்ராவணமாசம் சுக்லபக்ஷம் தாரகாத்வாதசி ஸ்ராவணமாசம் கிருஷ்ணபக்ஷம் புத்தத்வாதசி பாத்ரபதமாசம் சுக்லபக்ஷம் கல்கித்வாதசி பாத்ரபதமாசம் கிருஷ்ணபக்ஷம் சுக்ருதத்வாதசி ஆஸ்வயுஜமாசம் சுக்லபக்ஷம் பத்மநாபத்வாதசி ఆశ్రయుజమాసం కృష్ణపక్షం విశోఖద్వాదశి కార్తీకమాసం శుక్లపక్షం యోగేశ్వరద్వాదశి కార్తీకమాసం కృష్ణపక్షం మహాఫలద్వాదశి మార్గశీర్షం శుక్లపక్షం మత్స్యద్వాదశి మార్గశీర్షం కృష్ణపక్షం రాజ్యద్వాదశి పుష్యమాసం శుక్లపక్షం సునామద్వాదశి పుష్యమాసం కృష్ణపక్షం సంప్రాప్తిద్వాదశి மாக மாசம் சுக்லபக்ஷம் வராகத்வாதசி மாக மாசம் கிருஷ்ணபக்ஷம் பீமத்வாதசி ஃபால்குண மாதம் சுக்லபக்ஷம் மனோரதத்வாதசி ஃபால்குண மாதம் கிருஷ்ணபக்ஷம் நிருசிம்மத்வாதசி அப்படின்னு இந்த இருபத்தி நான்கு விதமான துவாதசிக்கும் இருபத்தி நான்கு விதமான பெயர்களே நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விரதம் இந்த துவாதசி விரதம்னு சொல்லக்கூடியதான ஏகாதசி உபவாசம் இருந்து செய்யக்கூடியதான விரதம் இது அனைவருக்குமே உண்டு ஸ்திரீகள் புருஷர்கள் பிராமணர்கள் மாத்திரமில்லை அத்தனை பேர்களுக்கும் இந்த விரதங்கிறது உண்டு எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விரதம் உண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அஷ்டவர்ஷாதிகோ மர்த்திய அசீதின்யூனவயா நர ஏகாதசியாம் உபவசேத்து பக்ஷயோருபயோரபி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து எண்பது வயசு வரைக்கும் அத்தனை பேருக்கும் உண்டு ரெண்டு பட்சமும் வரக்கூடியதான இந்த ஏகாதசி உபவாசமிருந்து செய்யக்கூடியதான விரதத்திற்கு மேலும் இந்த விரதத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற பொழுது நகரோதிஹி யோ மூடா ஏகாதசியாம் உபோஷணம் சனரோ நரகம் யாதி ரௌரவே தமசாவிரதே யார் அந்த ஏகாதசி திசியை தெரிஞ்சுண்டு இந்த ஏகாதசி உபவாச விரதம் யார் இல்லையோ சனரஹா நரகம் யாதி அவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட நரக்கங்கிறது அவனுக்கு உறுதியாக ஆயிடுறது ரௌரவே தமசாவிரதே ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடியது ரௌரவங்கிற நரகத்தை அடைவான் எதீச்சேத்து விபுலான் போகான் முக்திஞ்ச அத்தியந்த துர்லபாம் உபோஷைகாதசி நித்தியம் உபயோரபி யார் இந்த லோகத்திலையும் சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் இந்த ஏகாதசி உபவாசமிருந்து செய்யக்கூடியதான இந்த துவாதசி விரதத்தை ரெண்டு பட்சமும் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த இருபத்தி நான்கு விதமான ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பூர்த்தி செய்ய வேண்டியதான இந்த துவாதசி விரதத்திற்கு இருபத்தி நான்கு விதமான சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் இருபத்தி நான்கு விதமான சரித்திரங்கள் இருக்குது அதில் முக்கியமாக இந்த ஏகாதசி விரதங்கிறது எப்பையிலிருந்து ஆரம்பித்தது இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து செய்யக்கூடியதான இந்த துவாதசி விரதத்தினுடைய ஆவிர்வாவம் ஆரம்பம் சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரம் மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கு இந்த அந்த மகாபாரதத்தில் உள்ள சரித்திரத்தை பார்த்தோமானால் அதிலிருந்து தான் இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து செய்ய வேண்டியதான விரதம் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தெரிகிறது இந்த ஏகாதசிங்கிறது காலத்தை குறிக்கிறது கால தேவத்தையை குறிக்கக்கூடியது இந்த ஏகாதசி அப்படிங்கிற சப்தம் இந்த துவாதசி விரதத்தினுடைய ஆவிர்வாவத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்